முதல் சூத்திரம் ஆனந்தவயம் பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு யுக்தி அபியாசங்கிற யுக்தியை தெரிவிச்சது அது மேல ஆக்ஷேபம் மழை வந்திருக்கே அதுக்கு ஒரு கதி சொல்லணுமே அப்படின்னு கேட்டால் ராஜவியாசத்துக்கு சொல்லலாம்னு ரெண்டாவது சூத்திரம் சொன்னது மூணாவது சூத்திரம் பிராச்சுரியார்த்தத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் காமிச்சது ஆனந்தயத்தின ஹேதுவாக சொன்னதுனால ஆனந்த ஹேதுவாக இருக்கிறதுனால இந்த மழை பிராச்சுரியங்கிற அர்த்தத்துல தான் பொருத்தமா இருக்கணும்னு சதேது விபதேசாட்சியங்கிற சூத்திரம் சொல்றது நாலாவது சூத்திரம் ஆனந்தமயம் திருப்பி அந்த இதுக்கு அபியாசங்கிற ஹேது சொன்னோமே ஆனந்தமயம் பரமாத்மான்னு சொல்றதுக்கு அபியாசம் மாத்திரம் இல்லை பிரகரணமும் அந்த பிரம்மத்துக்கு தான் இருக்கு அதுதான் அங்க ஆரம்பிச்சிருக்கா அதை நிரூபணம் பண்றதுக்காக தான் இங்கே சம்பூர்ணம் வந்திருக்கு அப்படின்னு மாத்திரவர்ணிக்கமேவச்ச கீயதேங்கிறது இருந்தது இப்ப இது எல்லாம் ஆனந்தமயம் பிரம்மம் அப்படிங்கிற பட்சத்தை ஸ்திரப்படுத்துறதுக்காக வந்த சூத்திரங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய சூத்திரம் இருக்கு இது ஆனந்தமயம் பரமாத்மாவை விட்டு வேற ஜீவாத்மாவாக இருக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறது பரமாத்மாவாகத்தான் இருக்கணுங்கிறது யுக்தி சொன்னோம் இது ஜீவாத்மாவாக இருக்க முடியாதுங்கிறது இப்ப யுக்தி சொல்ல போறோம் நேதரக அனுபவத்தே இதஷ்ட ஆனந்தமய பர ஏவ ஆத்மா ந இதரக பிரம்மத்தை தவிர வேற ஏதாவது ஜீவாத்மாவெல்லாம் இந்த ஆனந்தமயம் சொல்ல முடியாது இதரகனா யாரு ஈஸ்வராதன்யா அதாவது சம்சாரி ஜீவகா இத்தர்த்தா இது பரியந்தம் பிரம்மம் பிரம்மம் தான் சொல்லிட்டு வந்தார் அப்ப இதரகன ஜீவகான்னு வச்சுக்கிறது ந ஜீவகா ஆனந்தமய சப்தேன அபிதீயதே இந்த ஆனந்தமய சப்தத்துக்கு ஜீவாத்மாங்கிற அர்த்தம் சொல்ல முடியாது தஸ்மாத் அனுபவத்தே அனுபவத்தி வரும் என்ன அனுபவத்தி வரும் இதுக்கு மேல சொன்ன விஷயங்கள்லாம் ஜீவனுக்கு பொருத்தமே இல்லை ஆனந்தமயம் ஹி பிரகிருத்திய ஸ்ரூயத்தே சோகாமயச பகுஸ்யாம் பிரஜாதேவி ச தபோ தப்பியத ச தபஸ்தத்வா இதழும் சர்வமதிர்கத எதிடம் கிஞ்ச சர்வ ஜகத்துக்கும் சிருஷ்டி பண்ணினதாக சிருஷ்டிகர்த்தாவாக இந்த ஆனந்தமயனை சொல்லியிருக்கு ஜெகத் கிரத்திரத்துவங்கிறது யாருக்கு லட்சணம் பிரம்மாதிசயத்தகாங்கிற இடத்துல இந்த லட்சணம் பிரம்மத்துக்கு சொல்லியிருக்கு ஆனந்தமயகா ஏத சர்வம் ஜெகத் இருக்கும் சர்வம் அசிரிஜத அப்படின்னு சொன்னால் அந்த ஆனந்தமய யாரு ஆனந்தமயத்துக்கு ஆனந்தமய சப்த வாக்கியமான ஆத்மாவுக்கு பிரம்ம லட்சணம் சொல்லியிருக்கிறதுனால இது ஜீவாத்மாவாக இருக்க முடியாது இது பரமாத்மாவாக இருந்தால் தான் மேற்கொண்ட சோகாமயத்தை பகுஷ்யாந்திகாலேதி இதெல்லாம் ஊற்றும் அதனால இது பரமாத்மா தான் தத்திர பிராக் शरीराभ्युत्पत्तेरभिज्ञाम् सृज्यमानानां च विकाराणां स्रष्टुः अव्यतिरेकः सर्वविकारसृष्टिश्च न பரஸ்மாத் ஆத்மனः அந்நத்திர உபல்பத்தியதே இந்த மூணு விஷயம் ஜீவனுக்கு பொருத்தா பொருந்தாததாக இருக்கு சக அகாமயத ஆனந்தமய அகாமயத்தான அவர் வந்து ஒரு சங்கல்பம் பண்ணினார் ஒரு ஆசைப்பட்டார்னு சொல்றது என்ன ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டாருன்னு இருக்கே அதுவும் எப்போ சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி சரீரேந்திரியா ஜெகம் சர்வம் அசரிஜதாங்கிறது அகாமயதாங்கிறதுக்கு அப்புறம் இதை பண்ணணும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா என்னாச்சு சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடியே அவருக்கு காமனை வந்துருக்கு சரீராதி சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி காமனைங்கிறது யாருக்கு வர முடியும் சாரீரனான ஜீவாத்மாவுக்காக வரும் ஜீவாத்மா சரீரம் இல்லாம ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லை இவன் வந்து சரீரத்தோட சேர்ந்திருந்தா தான் ஏதாவது வேலை செய்ய முடியும் இல்லையா இந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் இருக்கும்போது ஜீவாத்மாவுக்கு சங்கல்பமோ தியானமோ ஒன்றும் கிடையாது ஏன்னா இவருடைய இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது இங்க வந்து சிருஷ்டி பிராக் சரீராத்யுற்பத்தேகே அபித்யானி சரீரோத்பத்திக்கு முன்னாடியே அகாமயக்கான சங்கல்பாதிகள் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஜீவனுக்கு வராது ஜீவன் என்று தெரிகிறது ஒண்ணு பகுஷ்யாம் பிரஜாவேய நானே நான் ஒருத்தனா இருந்துருக்கேன் இப்ப நானே பகுவாக ஆகணும் ஒரு ஜீவன் பகுவாக எப்படி ஆக முடியும் பரமாத்மா பகுவாக ஆக முடியும் இல்லையா ஒரு ஜீவன் தன் சொரூபமான இன்னொன்னு எங்க உற்பத்தி பண்ண முடியும் வேற ஏதாவது பதார்த்தம் தான் உற்பத்தி பண்ண முடியும் அதனால சிருஜமான விகாரான அவர் சிருஷ்டி பண்ண சகல பதார்த்தமும் சிரஷ்டு அவ்வத்திரேகா சிரஷ்டு ஸ்வரூபமாகவே இருந்திருக்கும் ஏன்னா உபாதான காரணமா இருக்கிறதுனால இதம் சர்வம் பிரம்மான்னு சொல்லுறோம் ಸರ್ವ ವಿಚಾರ ಸೃಷ್ಟಿಶ್ಚ ಎರಿದಂ ಕಿಂಚ ಇದಂ ಸರ್ವಂ ಅಸೃಜತಾನ இப்போ பார்க்கக்கூடிய சகல பிரபஞ்சத்தையும் திருஷ்டி பண்ணினதாக சொல்றோம் அது ஒரு ஜீவனால முடியாது ஜீவாத்மா அதனால இது பரமாத்மாவாக தான் இருந்தாகணும் என்ன பரஸ்மாத் ஆத்மனா அந்நிய உபபசியது பேதவியபதேச அது மாத்திரம் இல்லை இது ஆத்மா ஜீவாத்மா இல்லைங்கிறது இன்னொரு யுக்தி ஜீவாத்மாவே இந்த ஆனந்தமயம் கிட்டேருந்து தான் ஆனந்தத்தை அடையறான்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஆனந்தமே ஜீவாத்மா இல்லைனாச்சே ஏகம் ரசகிருஷ்யேவாயம் லப்தா ஆனந்தி ஹோதி கக ஆனந்தி ஹோதி இவன் நிச்சயமா போக்தாதான் ஜீவாத்மா தான் ஆனந்தத்தை அடையிறான்னு யார சொல்றோமோ அவன் ஜீவாத்மாங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த ஆனந்தமயத்துமான ஆத்மா கிட்டேருந்து தான் இவன் ஆனந்தத்தை அடையிறான்னு சொன்னா அந்த ஆனந்தமய ஆத்மா இவன் ஜீவனாக இருக்க முடியாதுன்னு தெரியறதே இல்லையா ஒரு ஜீவன் கிட்டேன்னு இன்னொரு ஜீவன் வந்து ஆனந்தத்தை அடையிறதுங்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே அதனால பரமாத்மாவாக இருந்தால் தான் பொருந்தம்னு சொல்றார் பேதவியபதேசாச்ச இதஷ்ட ந ஆனந்தமயா சம்சாரி அதாக அதாவது ஜீவாத்மா இல்லை எஸ்மா ஆனந்தமயாதிகாரி ரசோவை சக ரசஜஸ்யேவ அயல்லப்தா ஆனந்தீ பவதி இது ஜீவானந்தமயோ பேதேனம் விபரிஷதி ஜீவன் வேறு ஆனந்தமயம் வேறு அப்படின்னு நிர்தேசம் பண்ணியிருக்கிறதுனால ஆனந்தமயம் ஜீவாத்மா இருந்து பரமாத்மாவாக தான் இருந்தாகணும் நகி லப்தைவ லப்தியோ பவதி ஆனந்தஸ்வரூ ரசஸ்வரூபமான ஆனந்தமயத்தை ஜீவாத்மா அடையலாம்னு சொல்லியிருக்கோம் அடையறதுனால இவனும் ஆனந்தியாக ஆனந்தவானாகிறான் அப்ப ரசம் வேறு அதை அடையக்கூடிய ஜீவாத்மா வேறுங்கிறது தானே அடுத்து தன்னையே தானே அடையிறதுங்கிறது முடியாது இப்போ கேள்வி வந்தது நகி லப்தியோ லப்தவியோ பகுதின்னு சொல்றது நீங்களும் அத்வைதி தானே அதாவது கிருத்திகாரர் அத்வைதி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்போ நீங்கள் பல இடத்துல ஆத்மா அன்வேஷ்டவியா அன்வேஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த சித்திகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஆத்மா திரஷ்டவியா தேன திரஷ்டவியா அனாத்மனாவா ஆத்மாவை யார் சாட்சா்காரம் பண்றது அனாத்மாவா சாட்சா்காரம் பண்றது ஆத்மா தானே ஆத்மாவுக்கு தானே ஆத்மா சாட்சா்காரம் வரணும் அப்ப ஆத்மாவே திரஷ்டா ஆத்மாவே திரஷ்டவியா திருஷ்யங்கிறது எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டார் கதம் தர்ஹி ஆத்மான்வேஷ்டவியா ஆத்மலாபான் நகரம் வித்தியதே இது ஸ்ருதி ஸ்மிருதி இது ஆபஸ்தம்பரம் ஆத்மலாபம் தான் பரம புருஷார்த்தம் அதுக்கு மேல ஒரு புருஷார்த்தம் இல்லை எல்லாம் அது யாவதா ந லப்தீவ லப்ததியோ பவதி இத்தியுக்தம் பாகம் ததாபி ஆத்மன அப்பிரச்சுத ஆத்மபாவஸ்தீவ சதா தத்வானவபோதன்வித்தः தேகாதிஷு அனாத்மசு ஆத்மத்வனிஷ்டயோ லௌகிகோ திருஷ்டः வாஸ்தவம் ஆனால் நிஜ ஆத்மா பொய் ஆத்மான்னு ரெண்டு ஆத்மா இருக்கு இப்போ பொய் ஆத்மாவை ஆத்மாவாக தெரிஞ்சு தெரிஞ்சு கொண்டவன் இருக்கானே அவனுக்கு உண்மையான ஆத்மா அடைய வேண்டிய ஆத்மாவாக ஆயிடுறான் ஏன்னா மறைஞ்சிருக்கு அனவபோத நிமித்தம் அஜானத்தினால நிஜமான ஆத்மஸ்வரூபம் அஜானத்தினால மறைஞ்சி இருக்கிறதுனால இவனுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஆத்மாவாக அது அடைகிறது அன்வேஷ்டவிய ஆத்மாவாக ஆகிறது தேகாதிப அனாத்மசோ ஆத்மத்வ நிச்சயோ லௌகிகோ திருஷ்டா தேன దేహాదిభూత ఆత్మ ఆత్మనోపి ఆత్మా అనన్విష్ట అన్వేష్టవ్య అలబ్ధ లబ్ధవ్య అశ్రుత శ్రోతవ్య అమత మంతవ్య अविज्ञातः विज्ञातव्यः इत्यादि भेदव्यपदेशः उपपद्यते ஒரு பிரசித்த ஆத்மா தேகாதிரூபமாக இருக்கான் அந்த ஆத்மாவுக்கு நிஜ ஆத்மா வேற அது தெரியாத ஆத்மாவாக இருக்கு அதனால அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அன்வேஷணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதை அடைய வேண்டிய அவசியம் இருக்கு அதை பத்தி சிரவணம் விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு மனனம் பண்ண வேண்டிய அவசியம் நிதித்தியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு प्रतिषिध्यते एव तु परमार्थतः सर्वज्ञात् परमेश्वरात् अन्यो द्रष्टा श्रोता वा நீ வஸ்துஸ்திதியில் பார்த்தீங்கன்னா பரமாத்மா தான் இது பரமாத்மாவை காட்டிலும் தனியாக ஒரு ஜீவாத்மாங்கிறது கிடையாது திரஷ்டா ஸ்ரோதா இது வேற பரமாத்மா வேறங்கிறது கிடையாது நானியோ தோஸ்தி திரஷ்டா இத்தியாதி திரஷ்டா திரஷ்டான்னு நம்ம எந்த ஆத்மா சொல்றோமோ திரஷ்டா ஸ்ரோதா மந்தா போதா கர்த்தா விஜயான ஆத்மா புருஷான்னு சொல்றோமோ இவன் ಅಂದ ಪರಮತ್ಮಕಾಶಿಲನ್ ಅನ್ಯ ಮೇರಾನ ಪರಮೇಶ್ವರಸ್ತು ಅವಿದ್ಯಾಕಲ್ಪಿತ ಶಾರೀರ ಕರ್ತು ಭೋಕ್ತು ವಿಜ್ಞಾನತ್ಮ್ಯಾ ಅನ್ಯೇಶ್ವರ ಅದಾವದು ಜೀವಾತ್ಮ ಪರಮತ್ಮಕಾಶಿಲ ವೇರವನ್ ಇಲ್ಲ ಆ ಪರಮಾತ್ಮ ಜೀವಾತ್ಮವಶ ಅನ್ಯ ವೇರಾನ கட்டகா பட்டகா இது ரெண்டுல கடத்தை காட்டிலும் படம் வேறன்னு சொன்னா படத்தை காட்டிலும் கடம் வேறையா தானே இருக்கணும் இந்த மாதிரி இங்க இல்லை ஏன்னு கேட்டா எந்த ஒரு கல்பிதமான பேதம் இருக்கிற இடத்துல ஒன்று சத்தியம் ஒன்று மிக்கையா இருக்கும் மிக்கேங்கிறது சத்தியத்தை விட்டுட்டு தனியா இருக்கவே இருக்காது ஆனா சத்தியம்ங்கிறது மிக்கையை விட்டுட்டு இருக்கும் ரஜுவில கல்பிதமான ஒரு சர்ப்பத்தை நம்ம ரஜ்ஜுவை தவிர தனியா சர்ப்பத்துக்கு ஒரு சத்தை சொல்ல முடியாது ஆனா தெரியக்கூடிய சர்ப்பத்தை விட தனியாக ரஜ்ஜுக்கு சத்தை சொல்ல முடியும் இந்த மாதிரி இருந்தால் தான் இது ஒட்டும் பரமாத்மா ஜீவாத்மாவை விட தனியாக இருக்கார் ஏன் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்தை காட்டிலும் வித்தியாசமான சுபாவத்தோடு இருந்திருக்கார் ஆனால் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை காட்டிலும் தனியானதாக இல்லை ஏன் ஆரோக்கியமாக தனி இருக்கிறதுனால தனி சத்தை இல்லை யதா மாயாவின கர்ம கர்மகர்கதரா சூத்திரேண ஆகாசம் அதிரோகத சைவ மாயாவி பரமார்த்த ரூபகா பூனிஷ்டா அந்யா ஒரு மாயாவி அவன் வந்து ஒரு கயத மேலே வீசி இருக்கிறது மேலே ஏறுறானா ஏறுறதை எல்லாரும் பார்க்குறான் ஆனால் அவன் ஏறல பூமியிலேயே தான் இருந்துட்டு இருக்கான் ஏறுற மாதிரி தெரிகிறானே இதே ஆசாமி அந்த ஏறிண்டு பார்த்துருக்கானே இடத்துக்கு கீழே இருக்கானே அப்படின்னு கேட்டா கீழே இருக்கிற மாயாவி நிஜ மாயாவி மேலே ஏறி கயத்தை பிடிச்சுன்னு மேலே ஆகாசத்துல ஏறுறானே அவன் யாருன்னா பொய் மாயாவி இப்ப என் நிஜ மாயாவி வாஸ்தவமா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம் அந்த மாயாவி இவனை காட்டிலும் தனியாக இருக்கு. இது வந்து ஒரு ஒரு- ஒரு உதாரணம் இன்னொரு உதாரணம் அவச்சேதவாதத்துக்கு யதாவா घटाकाशात् उपाधि परिच्छिन्नात् அனுபாதி பரிச்சின்ன ஆகாஷ அந்நிய இடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு ஆகாசத்தை காமிச்சு கொடுக்குறவாளுக்கு இதுதான் ஆகாசம் இதை தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை காமிச்சு இல்லையா ஆனால் அதை காமிச்சுட்டு அப்புறம் இதை சொல்லலாம் இது அதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது இது தனியாக கிடையாதுன்னு சொல்லிடும் கட்டாகாசம் மகாகாசத்துக்காகவும் தனியாக கிடையாது ஆனால் மகாகாசம் கட்டாகாசத்துக்காகவும் தனியாக இருக்கு அதாவது ஔபாதிகமான உபாதியான ஒரு பேதம் கல்பிதமானது அதனால ஔபாதிகமான ஒரு வஸ்துவை காட்டிலும் உபாதி சம்பந்தம் இல்லாத வஸ்துவை தனியாக வாஸ்தவமா பரமார்த்தமா இருக்குன்னு நிரூபணம் பண்ணலாம் ஆனா அவுபாதிகமான பேதத்தை உள்ள அந்த கல்பித வஸ்து இருக்கு இது பாரமார்த்திகமான உண்மை உண்மைஸ்வரூபத்திலேயே தனியாக இருப்பதாக நிரூபணம் பண்ண முடியாது ஈதிஷம் விஜயானாத்ம பரமாத்ம பேதமாசிரித்திய நேதரோனுபகத்தேகே பேத வியபதேசாட்ச யுத்தம் இந்த பெரிய ஒரு சந்தேகம் வரும் ஜீவாத்மா பரமாத்மா இந்த ஒண்ணுதானே அத்வைத மதம் தானே சூத்திரக்காரருக்கு ஆனால் ஏதோ மேகரகா ஜீவா ஆனந்தமய இப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு சொன்னா ஆனந்தமயா பரமாத்மான்னு சொன்னா என்ன ஜீவாத்மான்னு சொன்னா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே தானே அப்படி இருக்கிறச்ச ஜீவாத்மா இல்லை பரமாத்மா தான் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற வேத நிர்வேகம் இருக்காரு அப்படின்னா சூத்திரக்காரர் சொல்றாரு இது அத்வைத்தமா துவைத்தமான நமக்கு சந்தேகம் உண்டு அதுக்காக இந்த இடத்துல நிரூபணம் பண்றா இது உபா ஔபாதிகமான தேர்தல் வச்சுருந்தா இப்படி நிரூபணம் வாஸ்தவத்துல ரெண்டும் உள்ளதான்